ശ്രീധരവിലാസതയാപാത്രം വിഭദ്യാദിഗുണാഹന്നമിതേന്ദ്രപ്രവണം വന്ദേ രമ്യകാരംഭീനാദികുമാരംഭാഹം ഹൃദയാമുണമധ്യമാസ്വരാജാരിപര്യന്താണായ വേണേ രാമായണം പ്രഭദ്യ മാതാപിതാ ഹൃദയ மலரால் விளக்கமலம் துறையாமன்னால் எழுத்தான் நிறுத்தான் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பலகோடி நூறாயிரம் பல்லாண்டு சென்றோள் மணிமன்னா ஆயிரம் பல்லாண்டு வழிவாரில் வளமாறுடே வாழியங்கயம் பல்லாண்டு வழிவார் சொல்லி வணங்குவயம் தொடராழியம் பல்லாண்டு படைவர் பக்க வழங்கும் அப்பாண்டவன் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்ட சிண்டாள் மணிவண்ணா உன் கோபரிசவிஜரித்தாப்பேயாவாளன் என்னாட பிறவெண்ணையாயிரம் பல்லாண்டு வடிவாயின் மனமார்வினேன் வடிவார் சோதி வளத்துறையும் தொடராணியம் பல்லாண்டு மணவங்கள் மேல் ஊழால் பத்து நீர்களை எங்கள் உலகினல் பொதுப்பினோம் நாங்கள் முன்னம் வந்து எங்கள் உலாம் புகுந்து வந்துள்ள நமோ நாராயணாய பாடுமணவரை பத்தருளே பந்தவல்லாண்டை கோருமியாயே அகுரை எந்த குலத்தை உடைத்து கலைந்தார் இரடி தேசம் தனக்கு பண்டை குலத்தை தவிர்ந்த பல்லாண்டு வல்லாயிரத்தாண்டு ஏழு படியால் தொடங்கி பஞ்ச வரி வழியாற்றுகின்றோமாகி அறிய அறித்தவனை பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு என்று வாழ்கின்ற கயல்விடையாரே உத்தண்டே குடிபுரியாட்சேமாய பரவரவாளனை ஆயிரந்தோறும் படுகுருதிவாய சுரத்தியாடி வல்லானுக்கு பல்லாண்டு ஒரு மேலே நல்லதோ நிரோமத்தாடி சேவலமே என்னவெல்லையிராக்கவல்ல பையுடனாக பகை கொடியானுக்கு பல்லாண்டு படைத்த வைநாகனை பள்ளி கொண்டானுக்கு பல்லாண்டு எழுப்பப்பட்ட அண்ணாலே அடியாங்களை திருமதுரையில் சிலமனைத்து ஐந்தவய வைநாக தலைப்பாய்ந்தவனே உன்னை பல்லாண்டு போல திருமாலே நான் உனக்கு நாமம் பலவரவே பல்வகையாலும் புகைத்திறனே உன்னை பல்லாண்டு ஒருவனே ஆண்டு புகைத்திறனே சார்ந்தமென்னும் வில்லாண்டான் தன்னை வில்லிபத்தோட்டம் விரும்பியதார் நமோ நாராயணாயவன் பல்லாண்டம் பரமாத்மனை சோழ்ந்திரைந்த பல்லாண்டென்னுபவித்திரனை பரமேற்றினை சார்ந்தவென்னும் இல்லாண்டான் தன்னை வில்லிமத்தோட்டு தன் விரும்பியதாழ்ப்பார் நமோ நாராயணாயவென்ன பல்லாண்டம் பரமாத்மனை பஞ்சக்கரை தீனைப்பவனத்தோனை நிர்மலால் நுழைய வல்லார் தீனை கந்தன் மால கண்டு மண்டன் மாலை இருமையால் நினைய வல்லார் தீனை மாலை கடிமதிரங்கத்தை இமயம் மேய எழில் மணி திரளை முதல் தன்னை அவனால் உயிர கொண்ட வானோத்தாயிரந்தபதம் கொண்ட அப்பனையும் மாயந்தோடமேயா மைந்தன வணங்கினேயான் വണ്ണനായി ഉടകം കൊണ്ട പൂക്കൾ വണ്ണനാരെ പോലരക്കണവിൽ மனத்தினால் சிலத்தரன்னால் வேட்கமே தூரவாங்கே விழுங்கினர் கிணியவாண்டனே போல் எம்பெருமானுக்கு அடிமை கொண்டு வினவத்தேனை பைம்பொன்னை அமலர் சென்னை பூவினை புகழ்ந்தொண்ட என் சொல்லி புகழ்வதாய் திருமலை ஒருமையான தன்னை நினைவார் என்ன வரையடை பிரதமேந்த தேனடை கொள்ளுமே போல உம்மையெல்லாம் தேவனாய் உலகம் கொண்ட உள்ளீர் உம்மையெல்லாம் இளமையும் சுத்தமும் ஒருவனில்லாது பெத்திமை கண்புடைய நாவது பணியா என்றாய் தான் தமிழ் பானாவது பலியாயந்தாராய நிகழ்க ஆரியா நிதியான பண்டவாபரோரி நின்னைய பரவிராவே அரங்கமாலே அலைப்புறம் பெற்றில்வாயால் தூய்மையில் தொண்டரே நான் சொல்லினேன் தொல்லனாமே அஞ்சினர் கஞ்சல் என்ன பண்ணர் வந்து என் கண்ணுட சுவாமி போதருங்கள் எந்தனரும் அரும்பினை கண்டு கொண்டு என் கண்ணினை கழிக்கும் கலவியே கருதி நானும் பாவியே நாகவென்னே அதனுள்ளே மலித்தொழிந்த சோழ்வழல் குடந்தையானே பாவியே பாவியாலே பாவியே நாயினேராமனன்பன் முதுமலில் ரங்கமே வித்து அன்பினால் அனுமன் வந்து ஆங்கடியில் அமடியில் நின்றார் என்னுடன் எங்கவென்ன அன்பினால் யானே கொண்டு ஆட்டவன் அழியனாய் மாயத்திற்கு மறுதில் நடந்து பையந்தாய மாமுகனுமங்க பரவனையிட்டு அனோர்கியமாரி மீரானார்க்கு என்னுடைய கலந்த புயமாமாரி கொண்டு சூட்டு வந்தொண்ட பேசினார் பெருமான் பெருமபேசி இங்கு போனார் என்பது இவ்வுலகில் பெரிது கொள்ள அரைகடல் மன்னர் இயக்கம் நீக்கி இருந்து வன்னிமையை கூட்டி அழைப்பிலை மூலக்கு ஒருவன் உலக கச்சிவேர் மல்லையன்று மன்னினார் குயலார் மத்தையார் குயலார் உண்டியான் சாபம் தீர்த்த மன்னினார் குயலார் மத்தையார் மலர் நாளும் சொன்னார் சொன்னார் வந்தமிழ் மாலையாளைந்து ஊனமுறை நிவல்லார் ஒளிவிசம் வாழ்வல்லார் மலர் விளையனும் நாடும் பேமல துதியேத்தம் சேவடி தங்கள் நாளே சொன்னார் வந்தமிழ் மாலையாளைந்து ஊனமுறை நிவல்லார் ஒளிவிசம் வாழ்வல்லார் விளத்தருளாம் முன்னுருவாய் முன்னுருவில் வேதனாய் விளத்தொழியாய் முளைத்தொழிந்த தலைப்புறைய திருவடியன் தலைமையிலாய் விலக்குலியாய் முளைத்தெழுந்தாய் பின்னுருவாய் முன்னுருவில் பிடிமோ பிள்ளா பிறப்பிலியாய் என்ன வாய்ந்தாய் உணர்வாய் நிகழ்ந்தாரே தன்னொருவாய் நின்னுருவில் தலைபுரையன் திருமணியன் தலைமே பல்வேறு மூவர் மண்டல மூவரவம் கண்டவோரும் நான் சோதி முகிலரவம் குருவந்தால் மிகும்புமாயே பல்வேறு சமயமுமாய் பரந்து நின்னா ஏதொருவில் மூவருமே என நின்னா இவையவர்கள் பெருவருவே என்னும் போதும் மூவரவன் கண்டவோரும் நான் சோதி முகிலரவம் மனிதர் வந்தார் வாழ்த்துகின்றான் பெருமாளை கருணீக வண்ணண்டமே பெருமாளை கந்தன் தன்னை ஒளியால் ஒளிநின்ற தரலால் கருவடைய கண்ணன் தன்னை வரவல்லாயே திருநான்குமாய் திங்கள் ஞாயிறாய் அந்தளர்வார் தந்தை வைத்த மந்திரத்தை மந்திரத்தால் பரவாதென்னும் என்னும் வாழ்வியே வாழலாம் பிரமத்தும் திருநாள் திங்கள் இனிநிலந்தால் அந்தனர் தந்து வைத்த மந்திரத்தை மந்திரத்தால் கனவோர் என்னும் வாடிய பாடலாமடைந்த புனலில் ஒருகால் நிற்ப ஒருகால் எங்காமல் தாரகையின் பார்வைக்கு மண்முழலும் அகப்படத்த நின்றவென்றால் மலர்புறையும் திருவழியை தாரகையின் பிறந்தளவி அப்பா மண்பொழுது மகப்பழத்தனில் மலர்புறையும் திருவழியை வணங்கினேன் சலம் புரிந்தங்களில்லா தன்மையாளம் தாய் வந்த ஊரெல்லாம் தந்தால் பாடு வந்த வந்து புலமறந்த பண்பழக்கம் வைக வேணி பூங்காடம் போதனை தந்தால் பாரு எனவே இதன் பரமத்த வந்த வந்தே பரம்பரந்த பண்பிழக்கம் பொய்கவே நடந்தோள் மன்னர் மாறா வடிவாய மலரேந்து உலகமாண்டு எப்படி நிறைந்தவர்கள் நடிவேலுக்கா வேல் முதலாவின்னாலோர் விந்தவே கண்ணை நடந்தோள் மன்னர் மாதா வடிவாயமேந்து உலகமாண்டே வெற்புடைய நெடுங்கடல் கணிவே இன்பத்தாய் நிறைந்த சூரத்தாய் உள்ளாய் உள்ளவார் உள்ளத்தாய் காரணத்தாய் காரண சொல்லாய் கல்லா காவலரோ பெருமானும் எங்கள் துன்பத்தாய் நிறைந்த தூரத்தாய் உள்ளாய் உள்ளவாறு காமரவோ காவலையன் என்பாரமல்ல பேரகத்தாய் பேராளன் நெஞ்சலுள்ளாய் பெருமானன் திருவடியே பேரினேத்தாய் மாமணி வந்து மல்லையாய் மலை பேராய் வழங்கும் பால்வன் குலவரையின் மரப்பா வீரப்பால் கொண்டான் தங்கப்பால் கடலாய் வாரின் மேலாய் பணிவரையாய் பணவண்ணா எங்கொத்தாய் நாடி ஏழையே நிகழமே உயிரறியாமடி வந்து நீர் மல்லையாய் மலை கட்டி பேராய் கொங்கத்தார் வழங்கும் நிலங்கள் மால்வன் உழவரையின் முழப்பாவிடப்பால் கொண்டான் பங்கப்பால் கடலாய் பாரின் மேலாய் கணவரையாய் பரவண்ணா எங்கோ தாயம் பெருமாள் உணையாடி ஏழை எங்கனவே ஒழிதறியாமல் போண்டவர்களானால் நான் என்னானா என்னானா என்னவல்லால் என் அறிவனே பின்னான விளங்கல் சாரி திருமூடி கடத்தானாய் புகழாய் புலிலேங்காவல் மூண்டலுகளானாய் இகழ்வாயில் உண்டனே நான் என்னானா என்னானா என்னல்லால் என்னறிவனே வடவானாய் குணமாலானாய் உணவார மலையானாய் மயோர் கண்ணம் பொன்னானாய் பின்னானார் வழங்கஞ்சாரி திருமொழி கடத்தானாய் உணராத்தும் மயத்திரங்கும் பாபுதேனாய் பணி நேரும் பல்லுள்ளால் எட்டுரை போடும் இருக்கையில்லால் எம்பெருமான் சொன்னால் நங்காய் கடல் வண்டையிலார் காப்பாரும் பாவவேனால் கண்மணி பறித்தும் நெஞ்சரவேந்தனம் என்ன வம்பார் முயலாளி அணியரங்கமாடுதுமோ தோழி என்னான் என் சிறையின் வீரங்கா வெக்காவில் திருவந்த வேந்தே என்ன மாகிய தலைத்தன் மைந்தா என்ன சொல்லழத்த கண்கிரியை சொல்ல என்ன துணமுடவே துளிதோர சோரின் கல்மாரி காத்தா என்ன காமரத்தாய் என்ன வில்லெடுத்து வெள்ளியல் தோய்ந்தா என்ன வெக்காவில் திலமந்து வேந்தேளரத வல்லரையண்ணாயன மாகின்ற கைத்தரத்தன் மைந்தா என்ன சொல்லடத்தல் அகிநிலையை சொல்ல என்ன துணமுலமே துளிசார சோகினார் மூவா அந்தளவும் சிந்தையானை மலர தைந்தட வெக்கார திருமாலை பாட கேட்டு மனத்தனால் பயன் பெற்றேன் வருக வேண்டு மனக்கிளியை கைகோப்பி வணங்கினார் மூவா பால் அளப்பரிய தோமுருகன் நுழையிறைய தோன்றனுக்கு மெல் விரல்கள் சிவப்பை தத்தலையாகிய மென்கிளி போர் மிகப்படத்தும் என்ன அள்ளியம் போய் பலனவேரி நின்று வந்த என்று ஒருவல் நகைரையே தோன்றனக்கு மெல் விரல்கள் சிவப்பை தடவியாங்கே மென்கிளி போல் மிக விளக்கு என்ன மன்னமர கூத்தாடி மகிழ்ந்தாய் என்ன துணையுடன் துணையால் என்றும் துணபுரமே துணிசோர சோர்கின்றான் கண்ணீர் ரொம்ப போதிருந்தே செங்கால மரப்பூரம் படைக்கு பேசும் சிறு குடல் குடல் சிந்தித்து இளவோடன் பயன்னா மலையோரம் பாடுவார் செங்கால மலப்புறம் விலைக்கு பேசும் சிறுகுடலை குடலுரை செய்து கண்காலம் தன்னுடன் நகரம் நன்மையன்னோ நலையோரம் பாடுவார்கள் குடிமேனு கண்ணம் வாய கைத்தரவமடியந்த மனமன்னம் பார்வண்ண மனமங்கள் பத்தர் பித்தர் மணிமலர் மேல் பாவைக்கு பாவம் எம்பெருமான் நீர் வண்ண நீர் மலைக்கே போவேன் என்ன வழிந்தால் நிற்குவார் வண்ணம் திருவேணி வாய மாயன் மொழியவனத்துள்ளிருப்பானவர்கள் தந்திரமணிந்தால் ஆவிக்கின்றால் அணியரங்கோடி ஒத்தாமரை கயம் நீராட போனார் பொருவத்தார் பாராமல் முறையால் பாவை மாயன் மொழியோட துள்ளிருப்பாளர்களும் கண்டு பார்த்தால் தந்திரமணிந்தார் அழிக்கின்றால் அணியரங்க மாறுது போதோடி என்ற சொல்லையும் பேரை கேளார் பேராட பத்தாமர கயம் நீராட போனார் பெண்ணிலங்க உண்மலங்க சென்று போராடாயிரந்தோர் வானன் மாலா பொருகடலை அரண் கடந்த புக்கு மிக்க பாலாயுண்டு பாரமென்று பாரங்க பாரையாண்ட பேராரன் பேரோகம் பண்ணவன் பிறந்தவற்றால் பேசலாம் பேராலும் பாரதக்கன் செல்வம் மாலா தென்னிலங்க முன்மலங்க சென்னி போராட நிலவை கண்டாரி அவரணாந்த வரநந்தினாரி மகரந்தே குலையில் வாரியாட ஏவன்களின் விலையே துணையா இங்கே இருவராய் வந்தாய் என் முன்னே நின்ன அவரிய பகுத அவ்வண்ண தவர் நிலைமை கண்டன் தோழி அவரனால் தேவரன் நஞ்சினாரே நாராயணன் மனோக்கா நாரியார் பின்னம் செய்வரின் மனமன் கண்ணு போடி எம்பெருமான் திருமலைக்கு கைவலயம் மேகலயம் கண்டேன் கணமகர குறை இரண்டு எவ்வளவு கண்டெம்பெருமான் கோயில் என்ன நாராயணம் எம்பெருமான் திருமணிக்கு கைவளையம் மேகலயம் காணே கண்ணே கணவர குழையன் எவ்வளவன் எம்பெருமான் கோயிலே உள்ளூரும் சிந்தனோ எனக்கேதண்டு என் ஒளிவளையும் மாநிலம் கொண்டார் இங்கே எல்லோரும் விளந்தெங்கில் தேரல் மாண்டு சேருவளும் திருவரங்கொன்னும் மூரன் கண்ட போர் உள்ளோர் கல்வானே போக நண்பன் எண்ணாயிரமாக்கோர் புலவிதான் பிந்தரோ கொண்டாரிங்கே எல்லோரும் இழந்தெங்கள் தேவல் மாந்து சேருவரம் திருவரங்கம் நம்மூர் நான் பாண்டன் கண்ட போது புள்ளோர கல்வானே போகேல் என்பர் என்னாகிருக்கோர் புலவிதான் இளங்குருடே பெரும்பகம் வந்துண்டா பெருவைத்த கருமையிலே பெருந்தவத்த அருந்தவத்த முடிவர் உலகொண்ட பெருவாயர் இங்கே வந்த என் குருகைய புனரம்ப புடவிழந்த புனரங்க ஊரன்னு போயினார் இளங்குழலே பெரும்பௌரமணியுண்டாம் பெருபயத்த கருமையிலே ஒப்பர் வண்ணம் பெருந்தவத்தமுனிவர்ந்து புனவிழந்த புனரங்க ஊரன்னு போயினார் கண்ணும் வாய தன்னடந்துராய் மலரிங்கே தாழ்ந்திரங்கு மகரம் சேக்குடையங்காலவோம் என் நிலையம் என் சிந்தயம் என் மலையம் கொண்டு நயாளம் கொண்டு பொன்னலங்கூரன் போயினாரே தன்னலந்த நெருந்துராய் மலரெங்கேட தான் திறங்கு மகரம் என்னுடையம் கொண்ட தந்தாலிங்கே வந்திருது வந்தொன் விளையம் நேயம் இருளாய் திருக்கண்ணபுரம் புக்கெந்தெங்கள் மாடுக்கு எங்காலும் என்புடன் கருணாக்கரவன் தந்தாலிங்க வந்தளயம் நேயம் திருந்தோல் தேரால் மண்ணிலந்து பாரதத்தில் மனமூர்ந்தா அரையுரின் மகளைத்தை தோல் இளங்க விளக்கு வட்டல் போற்றிக் கொண்டு போவார் என்னிடங்கமெல்லாம் வந்தென்றமையோ எப்பொழுதும் இருப்பண்ணா தெரிந்தோய் பேரால் என்பார் இடவகை வந்தனையே श्री श्रीहैरे हृयावा தன்னிலை வாழிய பொழியாத மணவாளி வாழி என்னோத்தான்